திருச்சிற்றம்பலம் நாடு தொண்டை நாடு ஸ்தலம் மயிலாப்பூர் பூம்பாவை திருப்பதிகம் திருச்சிற்றம்பல மட்டியிட்ட புன்னையங் காணல் மடமயிலை கட்டீட்டங்கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டீட்ட பண்பின் தீர பல்கணத்தார் கட்டீட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் மைப்பயந்த ஒண்கண் மடநல்லார் மாமையில்லை கைப்பயந்த நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஐப்பசி போன விழாவும் மருந்தவர்கள் தொய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய் வளைக்கை வட நல்லார் மாமயிலை வண்மருகில் துளக்கில் கபாலி சரத்தான் தொல் கார்த்திகை நாள் தளந்தேன் தீழ முல்லையார் தையலார் கொண்டாடும் விளக்கீட காணாதே போதியோ பூம்பாவாய் ஊர்த்தீரை வேலை உலாவும் உயர்மயிலை கோர்த்தரு வேர்வல்லார் கொற்றங்கொள் சேரித்தனில் கார்த்தர் சொல்லை கபாலி சரமர்ந்தான் ஆதீரை நாள் காணாதே போதியோ பூம்பாவாய் மை பூசம் ஒண்கண் மடநல்லார் மாமையிலை கைப்பூசனீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் நெய்பூச மொன்புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் மடலாப்த தெங்கின் மயிலையார் மாசி கடலாட்டு கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் அடலா நேரூரும் அடிகள் அடி பரவி நடமாடல் காணாதே போதியோ பூம்பாவாய் மலிவீழாபீதி மடநல்லார் மாமயிலை கலிவீழா கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் பலிவீழ பாடல் சேம் பங்கு நீவு திறனாள் ஒளி வீழா காணாதே போதியோ பூம்பாவாய் தண்ணா அரக்கந்தோள் கந்தோள் சாய்த்துகந்த தாளினான் கண்ணார்மயிலை கபாலீச்சரம் அமர்ந்தான் பண்ணார்பதீனெண் கணங்கள் தமிஷ்டமினாள் கண்ணார காணாதே போதியோ பூம்பாவாய் நற்றமரை மலர் மேல் நான்முகனும் நாரணனும் ஒற்றாங்குணர் மூர்த்தி தீருவடியை கற்றார்களே தூ கபாலீச்சரம் அமர்ந்தான் பொற்றாப்பு காணாதே போதியோ பூம்பாவாய் உறிஞ்சாய வாழ்க்கை அமனுடையை போர்க்கும் இருஞ்சாக்கியர்கள் ப நாட்டில் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீச்சரம் அமர்ந்தான் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் காணமர் சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழான் ஞான சம்பந்தன் நலம் புகழ்ந்த பத் தும்பலார் பான சம்பந்த தவரோடும் வாழ்வாரே சுவாமி கபாலீஸ்வரர் அம்பாள் கற்பகவல்லி அம்பாய் திருச்சிற்றம்பலம்